ரிபுகீதை எட்டாவது அத்தியாயம் ஜீவன் முக்தன் லக்ஷணம் உரைக்கும் அத்தியாயம் நிதாக நினக்கிவ்வோத்தில் ஜீவன் முக்தன் நிகழும் லக்ஷணமான போதம் சொல்வேன் சதானந்தகனமான ஆத்மாவாக சாந்தி மிகுந்திருப்போனே ஜீவன் முக்தன் உதார பரிபூரணமாய் ஒழிவில் சத்தாய் உணர்வுருவாய் ஆத்மாவுக்கு பின்னமான சிதானந்த பரபிரம்ம நானே என்று செரிகின்ற துணிவுடையோன் ஜீவன் முக்தன் சத்துவமே முதலிய முக்குணமும் இன்றி சத்தியமாய் பராத்பரமாய் பரமானந்த சித்துருவாம் பரபிரம்மம் நானே என்று சின்னமிலா துணிவுடையோன் ஜீவன் முக்தன் அஸ்திரமாம் தேகங்கள் மூன்றும் இன்றி அறிவுருவாயானந்த கனமாயொன்றாய் நித்தியமாம் பரமாத்மா நானே என்று நிரந்தரமாம் துணிவுடையோன் ஜீவன் முக்தன் தேகம் முதல் அபிமானம் மனுவும் இன்றி திருடமாக பரபிரம்மம் நானே என்னும் ஏகமதாம் துணிவுற்று பரமானந்தம் எப்போதும் இசைந்திடுவோன் ஜீவன் முக்தன் சோகமுறும் அகங்காரம் இறையும் இன்றி சுத்தபர சின்மாத்திர ஸ்வரூபமாக மோகமர நின்று மகானந்தம் பெற்று மோனமடைந்திடுவோனே ஜீவன் முக்தன் தூய மனம் தனிலென்றும் சின்மாத்திரத்தை தொடர்பவனாய் சின்மாத்திர ஸ்வரூபனாகி மாயை முதல் கல்பிதமாம் பொருளை எல்லாம் மதியாத மனதுடையோன் ஜீவன் முக்தன் காயமுதல் எவ்விடத்தும் நிறைந்து நின்றும் கற்பிதமாய் ஒன்றோடும் பற்றே இன்றி நீயமதாம் நித்த சுக திருப்தனாகி நிச்சலமாய் நின்றவனே ஜீவன் முக்தன் எப்போதும் பரமாத்ம பரநேயாகி ஏகமதா பிரஜான அகமென்றெண்ணே தர்போதம் இன்றி மகானந்த ரூபம் தானாகி நிற்பவனே ஜீவன் முக்தன் கற்போல மனமுதலின் சலனம் இன்றி களங்கமிலா கேவல நாய் சுத்தாத்மாவாய் சர்போத ஆனந்த அனுபவத்தை சந்ததமும் சார்ந்தவனே ஜீவன் முக்தன் அந்நியமாம் சிந்தையெல்லாம் அறவும் தள்ளி அகண்டைக ரூபமதா சாந்தனாகேன் பின்னமுறும் பொய்யான பொருளே இன்றி வேதமர நிற்பவனே ஜீவன் முக்தன் உன்ன உணாமாயை மனம் புத்தி சித்தம் ஓங்கும் அகங்காரம் உயிர் பொறிகள் தேகம் வை எனக்கில்லை பிரம்மமே நான் என்று திருட நிச்சயவான் ஜீவன் முக்தன் சப்த முதல் ஐம்புலனும் இங்கில்லை சத்ருவாம் காமமில்லை கோபம் இல்லை புத்தியுறும் தோஷமில்லை குணமும் இல்லை பொய்யான மற்ற ஒரு பொருளும் இல்லை சித்த முதல் இலா தன்மையாலே சிறுமை தரும் பந்தமில்லை முக்தி இல்லை இத்தனையும் இல்லாத பிரம்மமே நான் என்று திருட நிச்சயவான் ஜீவன் முக்தன் என கையலாய் ஸ்தூல முதல் தேகம் இல்லை என கையலாய் நனவு முதல் அவஸ்தை இல்லை என கையலாய் விஸ்வன் முதல் யாரும் இல்லை என கையலாய் சமஷ்டி வியஷ்டிகளும் இல்லை என ஆந்தரமாம் ஜகத்தும் இல்லை என கயலாய் வாக்கியமாம் ஜகத்தும் இல்லை என கயலாய் எவையும் இல்லை பிரம்மமே நான் என்றுரமாயிருந்திடுவோன் ஜீவன் முக்தன் என கயலாய் தீர்த்தமில்லை ஸ்நானம் இல்லை என கயலாய் ஸ்தலங்கள் இல்லை தெய்வம் இல்லை என கயலாய் தெய்வத்தின் சேவை இல்லை என கயலாய் தர்மம் இல்லை பாவம் இல்லை என கையலா ஜனனமில்லை பந்தமில்லை எனக்கையலா ஞானமில்லை மோட்சம் இல்லை என கையலா எவையும் இல்லை பிரம்மமே நான் என்றுரமாயிருந்திடுவோன் ஜீவன் முக்தன் என கையலாய் வேதமில்லை நூலும் இல்லை என கையலாய் விதியும் இல்லை நிஷேதமில்லை எனக்கையலாய் குருவும் இல்லை சிஷ்யன் இல்லை என கையலாய் உபதேச வாக்கும் இல்லை என கையலாய் பரமுணரும் போதம் இல்லை என கையலாய் காலமில்லை தேசம் இல்லை என கையலாய் என்றும் ஒரு பொருளும் இல்லை யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன் என கையலாய் பூத்தமில்லை புவனம் இல்லை என கையலாய் பௌத்திகமாம் எவையும் இல்லை என கையலாய் சர்வமில்லை கிஞ்சீல் இல்லை என கையலாய் ஒருமை இல்லை இருமை இல்லை எனக்கயலாய் தூரமில்லை அண்மை இல்லை எனக்கயலாய் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை எனக்கயலாய் புகழ்வும் இல்லை இகழ்வும் இல்லை யான் பிரம்மம் என்றுணர்வோர் ஜீவன் முக்தன் எனக்கயலாய் ஜாதி இல்லை நீதி இல்லை எனக்கயலாய் கோத்திரமும் குலமும் இல்லை எனக்கயலாய் கர்மமில்லை பயனும் இல்லை எனக்கயலாய் காரிய காரணமும் இல்லை என கையலாய் வித்யை இல்லை அவித்யை இல்லை என கையலாய் தியானமில்லை சமாதி இல்லை என கையலாய் நாதமில்லை சப்தம் இல்லை யான் பிரம்மம் என்றுணர்வோன் ஜீவன் முக்தன் என கையலாய் ஜபமும் இல்லை தபமும் இல்லை என கையலாய் மந்திர தந்திரமும் இல்லை என கையலாய் ஓமம் இல்லை சாந்தி இல்லை என கையலாய் இரவும் இல்லை பகலும் இல்லை என கையலாய் விதியும் இல்லை ஹரியும் இல்லை என கையலாய் ஹரனும் இல்லை இனனும் இல்லை என கையலாய் தேவதைகள் யாரும் இல்லை யான் பிரம்மம் என்றுணர்வோர் ஜீவன் முக்தன் சீதமுடன் தாபமுமே எனக்கிங்கில்லை ஜெயமுடனே அபஜயமும் எனக்கிங்கில்லை பீதியுடன் அபீதியுமே எனக்கிங்கில்லை பிணி போன்ற பசிதாகம் எனக்கிங்கில்லை ஆதியுடன் வியாதியுமே எனக்கிங்கில்லை அடிமுடி மேல் கீழொன்றும் எனக்கிங்கில்லை போதகன பரபிரம்ம நானே என்று பூரணமாய் அறிவுடையோன் ஜீவன் முக்தன் பணிவியிடும் திக்கு விதிக்கெனக்கிங்கில்லை பாக்கியமும் அந்தரமும் எனக்கிங்கில்லை வினைவியிடத்தகு பொருளும் எனக்கிங்கில்லை விளம்பியிடத்தகு பொருளும் எனக்கிங்கில்லை நினைவில் உரத்தகு பொருளும் எனக்கிங்கில்லை நின்றுணரத்தகு பொருளும் எனக்கிங்கில்லை அந்நியமிலா பரபிரம்ம நானே என்னும் அகண்ட பர அறிவுடையோர் ஜீவன் முக்தன் பலவிதமாம் போக்கியமும் எனக்கிங்கில்லை இடும் போகமுமே எனக்கிங்கில்லை அலைவு தரும் ராகமுமே எனக்கிங்கில்லை அமர்கின்ற சாந்தியுமே எனக்கிங்கில்லை நிலை மறுவா விவேகம் எனக்கிங்கில்லை நீ கவனா பாசமுமே எனக்கிங்கில்லை சலனமிலா பரபிரம்மம் நானே என்று சந்ததமும் துணிவுடையோன் ஜீவன் முக்தன் பிரியமுடன் அப்பிரியம் எனக்கிங்கில்லை பிரமோத மோதமுமே எனக்கிங்கில்லை இருமையெனும் ஆரோபம் எனக்கிங்கில்லை இல்லையெனும் அபவாதம் எனக்கிங்கில்லை நிர்மலமாம் லட்சியமும் எனக்கிங்கில்லை நிலை பெற்ற யோகமுமே எனக்கிங்கில்லை ஒரு வடிவாம் பரபிரம்மம் நானே என்னும் உரமான துணிவுடையோன் ஜீவன் முக்தன் பிறந்திடுதல் இருந்திடுதல் வளர்தல் இல்லை பெருத்திடுதல் இழைத்திடுதல் மறித்தல் இல்லை செறிந்த பல சருமாதி தாதுவில்லை சிறுமையுடன் யௌவனமும் ஜரையும் இல்லை அறிந்திடுமோர் உபாதியுமே எனக்கிங்கில்லை அத்வைத்தம் துவைத்தம் முதல் எவையும் இல்லை நிறைந்த அறிவான பரநானே என்று நிலை பெற்று நிற்பவனே ஜீவன் முக்தன் கருமையில்லை வெண்மையில்லை செம்மை இல்லை கண்ட பல உருவமில்லை நாமம் இல்லை மருளுமில்லை தெருளுமில்லை வெளியும் இல்லை மறைவுமில்லை இருளுமில்லை ஒளியும் இல்லை விரதமில்லை இன்பமில்லை துன்பம் இல்லை வேறான பொருளொன்றும் எனக்கிங்கில்லை ஸ்புரணமதாம் பரபிரம்ம நானே என்று புறையறவே இருந்திடுவோம் ஜீவன் முக்தன் ஏதமனத் தள்ளியிடும் பொருளும் இல்லை ஹிதமெனவே கூட்டியிடும் பொருளும் இல்லை ஓதியிடும் குரு சிஷ்யர் முதலும் இல்லை ஒளிஞான ஞாத்துரு ஞேயங்கள் இல்லை சேத்தனமும் சித்தலதாம் ஜடமும் இல்லை செரிகின்ற சுபாசுபமும் எனக்கிங்கில்லை பேதமில்லா பரபிரம்ம நானே என்று பிரிவரவே இருந்திடு ஓன் ஜீவன் முக்தன் அற்புதமாயொரு பொருளும் எனக்கிங்கில்லை ஆத்மாவும் அனாத்மாவும் எனக்கிங்கில்லை கற்பிதமாம் முதல் பலமும் இல்லை களங்கமர பழகியிடும் கல்வி இல்லை பற்பலவாம் சங்கை சமாதானமில்லை பயில் சாந்தி தாந்தி முதல் எனக்கிங்கில்லை தற்பதமாம் பரபிரம்மம் நானே என்று தளர்வரவே இருந்திடுவோன் ஜீவன் முக்தன் பங்கமுறும் விகல்பங்கள் எனக்கிங்கில்லை பலவிதமாம் உலகங்கள் எனக்கிங்கில்லை இங்கிகழத்தகு பொருளும் எவையும் இல்லை இயற்றியிடத்தகு பொருளும் எவையும் இல்லை மங்களர வசனிக்கும் வாக்கும் இல்லை மௌனமடைந்திட நிலையும் எனக்கிங்கில்லை துங்கமதாம் பரபிரம்மம் நானே என்னும் துணிவுடனே இருந்திடுவோன் ஜீவன் முக்தன் திரிகுணமும் சமமான பிரகிருதி இல்லை திகழ்சத்வ மேலான மாயை இல்லை இருகுணமும் மேலான வித்ய இல்லை இருள் மேலாம் தாமதமாம் பிரகிருதி இல்லை உரை செய்யுமோரு பாதியுமே இல்லாமையாலே ஓதியிடம் பரஜீவ ஜகமே இல்லை இருமையர உளது பர பிரம்மம் ஒன்றே இதுவே நான் என உணர்வோன் ஜீவன் முக்தன் சத்திய ஜானானந்த ஸ்வரூபமே நான் சத்திய ஜானானந்த ஸ்வரூபமே நான் நித்திய ஜானானந்த ஸ்வரூபமே நான் நித்திய ஸ்வரூபமே நான் சுத்த மாம் சொரூபமே நான் சுத்த பரிபூரண சொரூப நான் என்ற இத்திரமாய் திருடமான நிச்சயத்தை இடையறவே இசைந்திடுவோன் ஜீவன் முக்தன் தன்னிடையே தானாக இலங்கா நின்ற தற்பதமாம் பரபிரம்மம் தானே என்று பின்னமிலா பிரம்மாக்காரம் பெற்றவனே பிணிபற்ற ஜீவன் முக்தன் அந்நியமே இல்லாத ஆத்மாவின் கண் அமர்ந்தாங்கே ரமிப்போ நாயா கண்டமான தன்னிடையே தானாக தனித்து நின்று தன் இன்பம் புஜிப்பவனே ஜீவன் முக்தன் அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அதிதிருடமாய் நிச்சயமே அடைந்தவற்றால் தகும் பிரம்ம சுரூபத்தின் நிஷ்டை கூடி தங்கு மனோபிகல்பமெல்லாம் தவிர்ந்தோனாகி ஜெகம்பரனானீதனவே தோற்றும் தோற்றம் சகலமுமே மறந்து மகானந்தம் பெற்று மிகும் பிரம்ம ஞானத்தில் உரம் பெற்றோனே மிக மேலாய் விளம்பியிடும் ஜீவன் முக்தன் இன்னவிதம் பரமசிவன் எனக்கு முன்னம் இனிமையுடன் அருள் செய்த ஜீவன் முக்தன் என் உண்ணும் லட்சணமான திருடபோதத்தை நிதாக நின கருளி செய்தேன் சொன்ன இவை வேதத்தும் சாஸ்திரத்தும் சுக்ஷுமமாமரிதாகும் குஹ்யமாகும் பன்னுமிதை பறிவுடனே ஒரு காலேனும் பங்க மரக்கிட்டுணர்வோன் பரமேயாவன் ஈசநிலை எனும் வாதம் இயம்பு போராய் ரிக்கு முதல் வேதத்தின் கர்ம காண்டம் பேசியிடும் கர்மத்தால் தந்தேகத்தை பேதமதி கொண்டு மிக கிளேஷிப்பித்து சாஸ்வத ஸ்வர்க்கத்தை சார்வோம் என்று சஞ்சலமாமதியுடையோர் ஒரு காலத்தும் ஆசிலதாம் பிரம்ம சுகம் மறுவாரென்றும் மகத்தான பவதுக்கம் தனையே சார்வர் பரமசிவாராதனையே செய்தவற்றால் பற்றுவதாம் அகண்டாத்ம ஞானம் என்னும் ஸ்திரமருவனாவாயால் பரேச பக்தன் தீர்க்கமுறும் பவவாரி கடப்பரன்றே பருகினது கோடனவே வெறும் பொய்யேனும் பவவாரி இதை மற்றோர் கடவாரென்றே அரியறிபு ஜீவன் முக்த அமைவுற்ற லக்ஷணமங்கருள் செய்தானால் களாமில்லை தொடரும் ஈசனும் ஜீவனும் தாமில்லை பின்னமின்றி அகண்டமதாகிய பிரம்மமே அகமென்று தெரிந்திடும் சின்னமில் திருடமாகிய பூதமே ஜீவன்முக்தனுக்கான இலக்ஷணம் என்னலானந்த தாண்டவமாடுனம் ஈசன் தன் பரிபூரண ரூபமே என்னலானந்த தாண்டவ மாடனம் ஈசன் தன் பரிபூரண ரூபமே நம் ஈசன் தன் பரிபூரண ரூபமே எட்டாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சல்